மாம்பழமே அல் கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே அல் கோவா மாம்பழமே மச்சி வீட்டி காத்திருக்கும் மல்கோவா மாம்பழமே பச்சைக்கிளி கொத்தாத மல்கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே மல்கோவா மாம்பழமே ஜில்லாவெங்கும் புல்லா போடும் பலே கில்லாடி உன்னை தேடி வந்தேன் சில்லா லங்கிடி சிங்கார லேடி பட்டு பட்டுன்னு வெட்டிக்கிட்டு எட்டி எட்டி என்ன பார்த்துக்கிட்டு பட கண்ணாடிய வெட்டிக்கிட்டு சும்மா திக்கி பம்சி பம்சி போட்டுக்கிட்டு சென்னை வாடி வெளியே சென்னை வாடி கோவா மாம்பழமே நல் கோவா மாம்பழமே சென்னை வாடி வெளியே சென்னை வாடி ஆ சிலுக்கு உடைய தழுக்கு நடைவு ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரேரே அப்போ புடிச்சு மானே தேனே தன்னே பொண்ணே பா கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே மச்சி வீட்டில் காத்திருக்கும் மல் கோவா மாம்பழமே பச்சக்கிளி கிளி கொத்தாத மல் கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது மாரட்டி my darling, மாலதி. நிஜமா? யார் நீ? அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன் சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர். ஏய், நீ பாடுனா கழுததான் கே. சும்மா நீங்க கேளுங்க சாரு. சிண்டு தட்டி முடிஞ்சுகிட்டு சித்தாடி போட்டு இந்த கட்டிக்கு தாளம் போட்ட சிங்கமே சும்மா கிண்ணாரம் கொட்டிக்கிட்டு புண்ணாக்கு தின்னு விட்டு தின்னாயில தூங்கி வந்த சிங்கம் இன்னும் ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே போடு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதுங்களா எனக்கு எல்லாம் தெரியும் சாரு எப்படி தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன் ஆனா சின்ன குரல் விஞ்ஞான வெள்ளக்காரன் கூத்த நீ இல்ல சார் எங்க ஜகா வாங்க one two three four five six seven eight நண்டு வந்து நரிக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டான் குட் நைட் அங்கே நாத்தியும் மதனியுமா போடுறாள் போடுறாள் பழமே நண்டு வந்து நறுக்கிட்டத்தான் சொல்லிக்கிட்டான் குட்டாயிட்டு சவால கடி கிரிகிரி கிரி சாப்பிட்டு பாரு வடகரி ஐ சவால கடி கிரிகிரி கிரி சாப்பிட்டு வாமாம்பழமே